திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி வடகரை ஸ்தலம் சீர்காழி பல்பெயர் பத்து திரு ஏகபாதம் திருச்சிற்றம்பலம் பிரமபுர துறை பெம்மான் பிரமபுர தோரை பிம்மானிம்மான் பிரமபுர தோரை பெம்மானெம்மான் பிரமபுர துரை பெம்மானெம்மான் விண்டலர் போழிலண்டி வேண்டோ போற தரன் விண்டலர் போழில நீ வேணோ புறத்தரன் விண்டலர் போழில நீ வேணோ புறத்தரன் விண்டலர் போழில நீ வேணோ பூரத்தரன் புண்டரீகத்தபன் மேவிய போகலியே புண்டரீகத்தவன் மேவிய புகலியே புண்டரீகத்தவன் மேவிய புகலியே புண்டரீகத்தவன் மேவிய புகலியே விளங்குழி தீகள் தரு வெங்குருமேவினன் விளங்கொழி தீகள் தரு வெங்குருமேவினன் விளங்கொழி தீகள் தரு வெங்குருமேவினன் விளங்கொழி தீகள் தரு வெங்குருமேவினன் சுடர்மணி மாளிகை தோணி புறத்தவன் சுடர்மணி மாளிகை தோணி புறத்தவன் சுடர்மணி மாளிகை தோண்டி புறத்தவன் சுடர்மணி மாளிகை தோணி புறத்தவன் பூசுரர் சேர்போந்தராயவன் பொன்னடி பூசுரர் சேர்போன் தராயவன் பொன்னடி பூசுரர் சேர்போன் தராயவன் பொன்னடி பூசுரர் சேர்போ தராயவன் பொன்னடி செருக்குவாய் பூடையான் சிறபுறமென்னில் செருக்கு பூடையான் சிறப்புறமென்னில் செருக்கு பூடையான் சிறப்புறமென்னில் செருக்கு பூடையான் சிறப்புறமென்னில் பொன்னடி மாதவர் சேர்புறவத்தவன் பொன்னடி மாதவர் சேர்புறவத்தவன் பொன்னடி மாதவர் சேர்புறவத்தவன் பொன்னடி மாதவர் சேர்புறவத்தவன் தசமுக நேரி தர ஊன்று ஷண்பயான் தசமுக நேரி தர ஊன்று ஷண்பயான் தசமுக நேரி தர ஊன்று ஷண்பயான் தசமுக நேரி தர ஊன்று ஷண்பயான் காழியானையனுள்ளவ காண்பரே காழியானையன் உள்ளவ காண்பரே காழியானையன் உள்ளவ காண்பரே காழியானையன் உள்ளவ காண்பரே கொச்ச உச்சையண்ணலை கூட கிளாருடன் மூடரே கொச்சையண்ணலை கூட கிளாருடன் மூடரே கொச்சையண்ணலை கூட கிளாருடன் மூடரே கொச்சையண்ணலை கூட கிளாருடன் மூடரே கழுமல மூதுபதி கவுனியன் கட்டுரை கழுமல மூதிபதி கவுனியன் கட்டுரை கழுமல மூதிபதி கவுனியன் கட்டுரை கழுமல மூதிபதி கவுனியன் கட்டுரை சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் திருநிலை நாயகி திருச்சிற்றம்பலம்